السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ الحمد للہ نحمد ہو نستعین ہو نستغفر ہو من بحیِ وََ تو علیہ ون اعدب بلّہ من سرور انفسنہ ومن سیات ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام عن ابن عباس رضي الله تعالى عنه أنه قال أن النبي صلى الله عليه وسلم أتى الخلاء فوضعت له الماء فقال من وضع الماء فأخبر له فقال اللهم فقيه في الدين أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல்லாலமீன் ஆலமீன் இந்த உலகம் உய்வடைய வேண்டும் இல உலகம் வெற்றி பெற வேண்டும் உலகில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுபஹானா தலா இந்த தீனல் இஸ்லாம் என்ற இந்த அற்புதமான மார்க்கத்தை உலகத்திற்கு வழங்கி இந்த தீனலி இஸ்லாத்தை உலகில் வாழக்கூடிய மக்கள் பின்பற்றி நடக்கும் வரை உலகில் இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அனுபவித்து வாழலாம் அது மட்டுமல்ல அதன் மூலம் அவர்கள் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்பதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் தன்னுடைய அருமை ரசூல் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலமாக ஏராளமான வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் அல்லா ரபுல்லாலும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் அருமை சகோதரர்களே இந்த வழிகாட்டுதல்கள் இந்த நெறிமுறைகள் அனைத்துமே ஏதோ ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லது முஸ்லீம்களுக்கு மட்டுமே சொந்தமான கலாச்சாரம் அல்லது முஸ்லீம்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நடவடிக்கை நடைமுறை என்று ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அதனை சுருக்கிவிடாமல் அதனை குறிப்பிட்ட ஒரு கட்டம் கட்டி அதனை ஒதுக்கி விடாமல் இது உலக மக்கள் எல்லோருக்குமே தேவையான ஒரு கலாச்சாரம் முஸ்லீம்களுக்கு மட்டும் இது சொந்தமான கலாச்சாரம் அல்ல உலக மக்கள் அனைவருமே பின்பற்ற தகுந்த பின்பற்ற தேவையான ஒரு அற்புதமான கலாச்சாரம் என்பதை நாம் உலகத்திற்கு எடுத்து காட்ட மறந்ததன் விளைவு அல்லது பகிரங்கமாக எடுக்க எடுத்து சொல்ல தயங்கியதன் விளைவு இன்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அற்புதமான வாழ்க்கை நெறியை வாழ்வியல் முறையை இந்த உலகம் ஒதுக்கியதின் காரணமாக அல்லது தெரிந்திருந்தாலும் இது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்வியல் நெறி நமக்கல்ல என்று இதனை முஸ்லீம்களோடு சுருக்கியதன் காரணமாக இன்று உலகம் எப்படிப்பட்ட வெற்றியை அடைய வேண்டுமோ அல்லது எப்படிப்பட்ட சுகாதாரமான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இழந்துவிட்டு உலக மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே எப்படி அல்லா ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தை மனி மனிதனை படைக்கும் பொழுது குள்ளு மோழுதின் அலல் யூல யூலத் ஃபித்ரா இந்த உலகில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே இஸ்லாமிய அடிப்படையில் இயற்கை அடிப்படையில் எந்த விதமான காய்தல் ஊத்தல் இல்லாமல் எந்த விதமான நேர்மறை எதிர்மறை இல்லாமல் எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட் இல்லாமல் உலகத்திலே குழந்தை பிறக்கும் பொழுது வெள்ளை விளையர் என்ற பளிச்சென்ற எண்ணத்துடன் உலகத்தில் பிறக்கின்றன பளிச்சென்று இருக்கக்கூடிய அந்த உள்ளம் வெள்ளை விளையர் என்று இருக்கக்கூடிய அந்த உள்ளம் குழந்தையின் உள்ளம் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானதாக அல்லாவுடைய தீனுல் இஸ்லாத்தை கபூல் செய்வதற்கு தகுதியானதாக அல்லாவுடைய அற்புதமான இந்த மார்க்கத்தை ஒப்புக்கொள்வதற்கு லாயக்கானதாக அல்லாஹ் படைக்கின்றான் ஆனால் அதனுடைய சுற்றுப்புற சூழல்கள் அந்த குழந்தையின் சுற்றுப்புறம் அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர் நண்பர்கள் சமுதாயம் இவர்கள் தான் அந்த குழந்தைகளை காஃபிராகவும் முஷிரிக்களாகவும் நஸ்ரானிகளாகவும் யூதர்களாகவும் ஆக்கி விடுகிறார் என்று எம்பெருமான சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஆக உலகத்தில் பிறக்கும் பொழுதே மனிதன் பாவியாக முஷிரிக்காக குற்றவாளியாக பிறப்பதில்லை பிறக்கும் பொழுது அவன் பச்சை மனதோடு வெள்ளை விளையர் என்ற உள்ளத்தோடு எந்த விதமான அப்பழுக்கற்றவனாக எந்த விதமான குற்றம் குறையற்றவனாக பரிசுத்தமான அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனாக அல்லாஹ் உலகத்தில் படைக்கின்றான் ஆனால் அவனுடைய சுற்றுச்சூழல் அவனுடைய அட்மாஸ்பியர் அவனை சுற்றி இருக்கக்கூடிய சமூகங்கள் அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி விடுகின்றன என்று பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் அதே போன்ற சகோதரர்களே எப்படி மனிதனை அல்லா ரபுல்லாலுமீன் வெள்ளை விளையர் என்று பரிசுத்தமானதாக வெள்ளை மனசாக எந்த விதமான காழ்ப்புணர்வோ காய்தல் ஓத்தல் இன்றி அல்லாஹ் படைத்தானோ அதே போன்று இந்த உலகத்தை அல்லாஹ் படைக்கும் பொழுதும் பரிசுத்தமானதாக படைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் பொழுதும் எந்த விதமான குற்றம் குறையற்றதாக எந்த விதமான அப்பழுக்கற்றதாக பரிசுத்தமானதாக சுத்தமான காற்று சுத்தமான தண்ணீர் சுத்தமான ஆரோக்கியமான சூழ்நிலை சுத்தமான வாயுமண்டலம் என்று அனைத்தையுமே அல்லா ரபுல்லாலமேன் மனிதன் வாழ்வதற்கு தகுதியானதாக அப்பழுக்கற்ற பரிசுத்தமான உலகமாகத்தான் அல்லாஹ் படைத்தான் எப்படி மனிதனை அவனுடைய சுற்றுச்சூழல் கெடுத்து விட்டதோ அதே போன்று இந்த மனித இந்த உலகத்தையும் இந்த உலகத்தையும் கையாளக்கூடிய மனிதனுடைய சுற்றுச்சூழல் கெடுத்து விட்டது இந்த உலகத்தினுடைய சுற்றுச்சூழலை மனிதன் மாசுபடுத்தி விட்டான் கெடுத்து விட்டான் இவனுடைய கெட்ட செயல்களின் காரணமாக இந்த மனிதனுடைய கெட்ட காரியங்களின் காரணமாக அல்ல இவனுடைய சுயநலமான காரியங்களின் காரணமாக இந்த உலகத்தையே மாசுபட செய்து விட்டான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலம் தனது கூறுகின்றான் லஹர் அல் ஃபசாத் ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் தின்னாஸ் தரையிலும் சரி நீரிலும் சரி ஏனென்றால் இந்த உலகத்தில் மூன்றில் இரண்டு பகுதி அல்லா ரபுல் ஆலமின் தண்ணீராகத்தான் படைத்திருக்கின்றான் கடலாகத்தான் படைத்திருக்கின்றான் உலகத்தின் மொத்தத்தில் மூன்றில் இரண்டு பகுதி கடல் மீதி மூன்றில் ஒரு பகுதி தான் ரபுல் ஆலமீன் நிலமாக படைத்திருக்கின்றான் அதனால் இரண்டையுமே அல்லாஹ் சொல்கின்றான் கடலை படைக்கும் போதும் அல்லாஹ் பரிசுத்தமாகத்தான் படைத்தான் பூமியை படைக்கும் பொழுதும் அல்லாஹ் பரிசுத்தமாகத்தான் படைத்தான் ஆனால் அந்த கடலும் பூமியும் இன்று மாசுபட்டு விட்டன ஜஹரல் ஃபசாத் கெட்டு போய்விட்டன ஃபசாதாகிவிட்டன தகுதியற்றதாகிவிட்டன எதனால் பிமா கசபத் ஐதின்னாஸ் மனிதர்கள் அவர்கள் கரங்களால் செய்த காரியங்களின் காரணமாக மனிதர்கள் அவர்கள் கரங்களால் தீட்டிய செயல்களின் காரணமாக ஆக இந்த பூமியும் சரி பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கடலும் சரி அல்லாஹ் படைக்கும் பொழுது பரிசுத்தமானதாக அப்பழுக்கற்றதாக அல்லாஹ் படைத்தான் ஆனால் மனிதன் அதனை கையாள தெரியாமல் அல்லது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த முறையை கையாளாமல் அல்லாவுடைய ரசூல் சல்லான் சொல்லிக் கொடுத்த முறையை கையாளாமல் இவன் தான் தோன்றித்தனமாக சில கலாச்சாரங்களை மேற்கொண்டதன் விளைவு இவன் அனுபவித்து ஆரோக்கியமாக வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இந்த பூமியும் இந்த தண்ணீரும் கடலும் இவனுடைய கரங்களாலேயே தவறான கையாடல்களால் தவறான முறையில் கையாடல் செய்ததினால் இந்த பூமியும் கடலும் மாசுபட்டு போய்விட்டது பழுதடைந்து போய்விட்டது வாழ்வதற்கு தகுதியாகிவிட்டது தகுதியற்றதாகிவிட்டது என்று ரப்புல் ஆலமின் எச்சரிக்கின்றான் அருமை சகோதரி எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்று பல நாட்டு தலைவர்கள் கூடக்கூடிய எந்த சபையாக இருந்தாலும் அதில் முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விவாத பொருள் உலகம் நாளுக்கு நாள் மாசுபட்டு வருகின்றது மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக ஆகி வருகிறது உலகத்தில் மாசு ஏற்பட்டு வருகிறது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படவில்லை சுற்றுச்சூழல் மாசுபடுவதனால் அதனால் இந்த உலகமே மாசுபட்டு வருகிறது மனிதன் அதனால் பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆட்படுகின்றான் இதய நோய் கேன்சர் என்று புதுவிதமான கேள்விப்படாத நோய்களுக்கெல்லாம் இவன் ஆட்படுகின்றான் அதன் வரக்கூடிய நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுவதில்லை அதனால் மனித வாழ் மனிதர்களுடைய வாழ் சராசரி வாழ்வு சராசரி ஆயுள் குறைந்து கொண்டு வருகின்றது இப்படியே சென்றால் உலகத்திலே மனிதர்களுடைய நிலைமை மோசமாகிவிடும் என்பதை பற்றி பல்வேறு நாட்டு தலைவர்களும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு மாநாட்டத்திலும் விவாதிக்கப்படும் ஒரு கருப்பொருளாக இந்த சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடிய ஒரு விவாத பொருள் ஆக்கப்பட்டு விட்டது சமீபத்திலே பார்க்கலாம் தமிழ்நாட்டிலே சென்னையில் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இந்த பக்கம் வேளச்சேரி பகுதியிலே ஒரு குப்பை குடங்கு குப்பை கிடங்கு எரிந்து அது சென்னையே மாசுபடுத்தி விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியையே சீரழித்து விட்டது சொல்லும் அளவுக்கு அந்த பகுதியில் வாசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் பல்வேறு விதமான காச நோய் புற்றுநோய் என்ற மோசமான நோய்களுக்கு ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு குப்பை குடம் எரிந்தது இது சென்னை முடிந்த பிறகு அடுத்து பார்த்தால் திருப்பூரிலே கோயம்புத்தூரிலே பல்வேறு பகுதியிலே பல்வேறு பகுதிகளிலே வடநாட்டிலே வடநாட்டிலே ஹரியானாவிலே டெல்லியிலே இந்தியா முழுவதிலுமே எங்கு பார்த்தாலும் குப்பையை எரிப்பதனால் பிரச்சனை குப்பையை எரிப்பதனால் பிரச்சனை காற்று மாசுபடுகிறது அதனால் காசநோய் ஏற்படுகிறது புற்றுநோய் ஏற்படுகிறது என்ற இந்த கூக்குரலை நாம் சமீப காலமாக எந்த பத்திரிகை எடுத்தாலும் எந்த மீடியாக்களை எடுத்தாலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது ஏனென்றால் இந்த உலகம் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு வாழ்வதற்காக கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசிப்பிடம் ஒரு இருப்பிடம் அல்லாஹ் வழங்கிய ஒரு மனசில் தங்குமிடம் இது இந்த வசிப்பிடத்தில் ஒரு மனிதனுக்கு சுகாதாரம் சுகாதாரம் இல்லை என்றால் அவனுடைய இருப்பிடத்தில் அவன் சுகாதாரம் இல்லை என்றால் அவன் அற்புதமான அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்வை அவனால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகை மனிதனுக்கு வழங்கியதன் நோக்கமே அடிபட்டு போய்விடும் இந்த உலகை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியது இந்த மனித வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் சுகாதாரமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அப்படி உனக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் கூட அந்த நோய்க்கும் அல்லாவே உனக்கு ஷிஃபா கொடுப்பான் என்றெல்லாம் வாக்குறுதியை கொடுத்து அல்லாஹ் இந்த மனிதனை பூமிக்கு அனுப்பி வைத்தான் இந்த பூமியை இப்படி இப்படி பயன்படுத்த வேண்டும் இப்படி செயலாற்ற கற்றுக் கொடுத்து அனுப்பி வைத்தான் இதற்கு மாற்றமாக சகோதரர்களே மனிதன் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அற்புதமான கலாச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு மனிதன் என்று நான் சொல்வது முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டுமல்ல இன்று முஸ்லீம்களும் கூட அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியல் கலாச்சாரத்தை புறந்தள்ளிவிட்டோம் சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வியல் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தான் வாழ்க்கையின் எந்தெந்த துறைகளை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுவதே இல்லை நம்முடைய நப்சுக்கு பிடித்தது எதுவோ நம்முடைய மனோ இச்சைக்கு பிடித்தது எதுவோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவோ அதற்கேற்றவாறு நம்மை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் இல்லை என்றால் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் போன வாரம் பயான் சொன்னேன் நினைக்கிறேன் போன வாரம் அதற்கு முந்தின வாரமோ பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழுகை இபாதத்தை கற்றுக் கொடுப்பதை போன்று மலஜலம் கழிக்கும் முறையை கூட கற்றுக் கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் யூதர்களை கிண்டல் செய்யும் அளவுக்கு மலஜலம் செய்யும் முறையை கற்றுக் கொடுத்தார்கள் காரணம் என்ன மலஜலம் கழிக்கும் விஷயத்திலே மனிதன் முறையான அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகம் மாசுபட்டு போய்விடும் உலகம் நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு விடும் ஆகவே ஒவ்வொரு தனி மனிதன் உடலில் வெளியாகக்கூடிய கழிவும் கூட முறையாக வெளியேற்றப்பட வேண்டும் அதற்கும் அல்லா ரபுல்லாலுமேன் அற்புதமான வழிமுறையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான் மலஜலத்தை எப்படி வெளியாக்குவது ஏனென்றால் உலகத்தினோட முதல் நஜீசே முதல் அசுத்தமே முதல் மாசே மனிதனோட உடலிலிருந்து தான் வெளியாகின்றது அப்போ மனிதன் உடலில் வெளியாகக்கூடிய இந்த மாசு இந்த அசுத்தம் எப்படி வெளியேற்றப்பட வேண்டும் இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத அளவுக்கு சுற்றுச்சூழல் மாசுபடாத அளவுக்கு சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கும் அளவுக்கு இந்த பரிசுத்தமான உலகத்தை பரிசுத்தமாகவே வைத்திருக்கும் அளவுக்கு இந்த சுற்றுச்சூழல் விஷயத்திலே இந்த நஜீசை வெளியேற்கும் விஷயத்திலே மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாவுடைய துது சல்லா அலிசம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான் அதனால தான் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் தொழுகை இபாகத்துகளை கற்றுக் கொடுக்கும் அளவுக்கு மூமின்களுக்கு மலஜலம் கழிக்கும் முறையும் கற்றுக் கொடுத்தார்கள் மனிதனுடைய மனிதன் ஆறு அறிவு பெற்ற ஆறாவது அறிவு பெற்றவன் பகுத்தறிவு பெற்றவன் நல்லது கெட்டதை தெரிய புரி புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடியவன் நல்லது கெட்டது அறிந்தவன் எதையுமே மூளையை வைத்து அறிவை வைத்து ஆராய்ச்சி என்றென்றெல்லாம் போற்றப்படக்கூடிய இந்த மனித இனத்தை விட சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிருக இனங்கள் பாதுகாப்ப கவனமாக இருக்கின்றன சகோதரில் ஒரு நாய் நாயை நாம் ஒரு மட்டமான பிராணியாக சொல்லுவோம் யாராவது திட்டுவதாக இருந்தால் கூட அவனை நாய் என்று திட்டுவோம் அந்தளவுக்கு ஒரு மட்டமான பிராணி அந்த பிராணி கூட அந்த பிராணி கூட சிறுநீர் கழிப்பதற்கு முன்பாக தாம் கழிக்கக்கூடிய இடத்தை சுற்றுமற்றும் மோந்து பார்த்து சுற்றுப்புறத்தை மோப்பம் பிடித்து அக்கம்பக்கத்தில் சிறுநீர் கழித்திருக்கிறார்களா இது வழமையாக சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் தானா அல்லது சிறுநீரே படாத இடமா நான் முதன் முதலாக சிறுநீர் கழித்து இந்த இடத்தை மாசுபடுத்தி விடுவோமா என்று தன்னுடைய சிறுநீனால் அக்கம்பக்கத்திடம் மாசுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த நாய்க்கு கூட அல்ல அறிவை கொடுத்தான் அது சிறுநீர் கழிப்பதற்கு முன்பாக மோப்பம் பிடித்து அது பார்த்து அது ஏற்கனவே சிறுநீர் கழிக்கப்பட்ட இடமாக இருந்தால்தான் அந்த நாய் கூட காலை தூக்கி சிறுநீர் கழிக்கும் நாம் பார்க்கலாம் அதே மாதிரி பூனை சாதாரண சின்ன பிராணி இந்த பூனை கூட மலஜலம் கழிப்பதற்கு முன்பாக அது சுற்றுப்புறத்தை அப்படியே மோப்பம் பிடிக்கும் ஏற்கனவே சிறுநீர் கழிக்கப்பட்ட இடமா இது வளமையாக சிறுநீர் கழிக்கப்படக்கூடிய இடம் தானா ஆனால் இதுவரை இந்த இடத்தில் சிறுநீர் பட்டதில்லையா நம்முடைய சிறுநீர் முதன்மையாக பட்டு இந்த இடத்தை மாசுபடுத்த வேண்டுமா என்றெல்லாம் அல்லாஹ் அதற்கு அறிவை கொடுத்து அது மோப்பம் பிடித்து பார்த்த பிறகு அதற்கு பிறகு தன்னுடைய காலால் மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள் தான் மலஜலம் கழிக்கும் பூனை கூட இது சாதாரண சின்ன பிராணிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு ஆனால் மனிதன் எப்படி இருக்கிறான் தெரியுமா வருகிறான் ஆடி கார் எவ்வளோ விலைன்னு கேட்டால் ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபாய் அந்த காரு அந்த காரில் ஏசி காரில் குழு குழு கண்ணாடி கண்ணாடி ஏற்றி விட்டுக்கிட்டு சொர்றன்னு வந்து இறங்குறான் எங்கேயோ ஒதுக்குப்புறமா கார் நிற்குது இந்த இவ்வளோ வேகமாக வர்ற கார் இந்த இடத்துல ஏன்பா நிற்குதுன்னு பார்த்தா அதுலேருந்து கோட்டு சுட்டோட ஒரு பெரிய நாகரிகமான மனுஷன் இறங்குறான் இறங்கி அப்படி நாகரிகமாக கோட்டு சுட்டு இறங்கிட்டு இவனுக்கு இந்த இடத்துல என்ன வேலை இந்த ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா காரில் வரக்கூடிய இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான் எவ்வளோ பெரிய அறிவுஜீவியாக இருப்பான் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு மால்தாராக இருப்பான் என்றெல்லாம் நீங்கள் விழியை அகற்றி பார்த்தால் அவன் அங்கே ஆடு மாடுகளை விட கேவலமாக ஜிப்பை அவிழ்த்து சிறுநீர் அழித்துக் கொண்டிருப்பான் ஆடு மாடா சிறுநீர் அழிப்பதற்கு முன்பாக அந்த இடத்தை மோந்து பார்க்கிறது நாய்கள் கூட ஏற்கனவே சிறுநீர் கழிக்கப்பட்ட இடமா இல்லையா என்று இந்த சாதாரண அடிப்படை அறிவியை கூட இந்த மனிதன் பேணுவதில்லை அப்படியே எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அங்கே போர்டு போட்டு வச்சிருக்கான் இங்கே நாய்கள் சிறுநீர் கழிக்கும் இடம் சொல்லி அந்த இடத்துல நாய் கழிக்கிறது இல்லை மனிதன் சிறுநீர் கழிச்சிட்டு வருவான் சிறுநீர் கழிக்கக்கூடாது என்பதற்காக அந்த சுத்தமான இடத்துல போர்டு வச்சிருப்பான் இங்கே நாய் தான் சிறுநீர் கழிக்கும் என்று அந்த போர்டை ஒன்றும் கவலை இல்லை எங்கே இவனுக்கு தேவை வருதோ அங்கே ஜிப்பா வந்து சிறுநீர் கழிச்சிட்டு வர்றான் கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் எவ்வளவு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முறைப்படி சொல்ல சொன்னார்கள் இதா அரத்துமுல் ஹலா நீங்கள் மலஜலம் கழிக்க விரும்பினால் மக்களுடைய பார்வை விட்டு தூரமாகி விடுங்கள் மக்கள் புழங்கக்கூடிய மக்கள் தினந்தோறும் போக வரக்கூடிய பொது இடத்தில் கழிக்காதீர்கள் மக்களுடைய பார்வை விட்டு தூரமாக சென்று விடுங்கள் கழிவறைக்குள்ளோ அல்லது காட்டு பக்கமோ தூரமாக சென்று விட்டு அங்கே போய் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி விட்டு வாருங்கள் பெருமானா சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் எதற்காக சுற்றுச்சூழல் மாசுபடக்கூடாது என்பதற்காக சுற்றுச்சூழல் மாசுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அது மட்டுமல்ல சிறுநீர் கழித்து விட்டு அப்படியே உங்களுடைய ஆடைகளிலோ உங்களுடைய உடலிலோ அந்த சிறுநீர் துளி படுமையானால் அது மிகப்பெரிய நரகத்திற்கு காரணமாகிவிடும் கபருடைய அதாபுக்கு காரணமாகிவிடும் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்மி எச்சரித்தார்கள் இரண்டு கபர்களை கடந்து செல்லும்போது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்னகுமா யு அந்தவான் இந்த இரண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள் செயல் புகாரில் வரக்கூடிய அதீஸ் நபிசுல்லா சொன்னார்கள் இன்னகுமா யு அத்தபான் இந்த இரண்டு கபரிலும் வரக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒமா யு அத்தபானி பி கபீர் நீங்கள் வேதனை செய்யப்படுறான்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருப்பான் போல தெரியுது கொள்ளடிச்சிருப்பான் கொலை பண்ணியிருப்பான் விபச்சாரம் பண்ணியிருப்பான் கற்பழிச்சிருப்பான் அந்த மாதிரி பெரிய பாவம் பண்ணியிருப்பான் போல தெரியுது என்று நினைத்து விடாதீர்கள் ஒமா யு அத்தபானி பி கபீரின் அவர்கள் ஏதோ பெரும் பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை நபிசுல்லா சொல்கிறாங்க அவர்கள் ஏதோ மகாபாவம் செஞ்சுட்டாங்க அதனால் வேதனை செய்யப்படுறாங்க என்று நினைக்காதீர்கள் அவர்கள் வேதனை செய்யப்படுவது எதனால் தெரியுமா ஒருவர் ஒமா எஸ் தஞ்சி மினல் பவுல் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாதவர் இன்னொன்று இன்னொருவர் ஒக்கான எம்ஷி அலன் நமீமா கோல் சொல்லி கொண்டு அலைந்தவர் ஒருத்தர் இங்கே உள்ளது அங்கே அங்கே உள்ளது கோல் சொல்லி கொண்டு அலைந்தவர் இன்னொன்று இதா பாலா இதா இதா இதா இதா இதா அராதல் ஹலா லா எஸ்தஞ்சி அவர் சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்வதில்லை ஒழுங்காக சுத்தம் செய்வதில்லை இதுதான் அந்த ரெண்டு பேரும் கபரில் வேதனை செய்வதற்கு காரணம் பெருமானா சொன்னார்கள் ஆக நீங்கள் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யவில்லை என்றால் உங்களுடைய கபருடைய அதாபுக்கு அது காரணமாகிவிடும் என்று எச்சரித்தார்கள் காரணம் என்ன ஏங்க நாம் சுத்தம் செய்யாதனால நம்மளை கபரில் வச்சு வேதனைப்படுத்தல அல்லாக்கு என்னங்க சந்தோஷம் அதில் அல்லாக்கு என்ன திருப்தி அல்லா ரசூலுக்கு என்ன சந்தோஷம் இது அல்லாஹ் சந்தோஷப்படுவதற்காக அல்ல இப்படி எச்சரித்தால்தான் இந்த சமுதாயம் உலகத்தை மாசுபடுத்தாமல் இருக்கும் சுற்றுச்சூழலை அசிங்கப்படுத்தாமல் இருக்கும் இப்படிப்பட்ட எந்த எச்சரிக்கையோ எந்த கைட்லைன்ஸோ எந்த வழிகாட்டுதலோ இல்லாதவர்கள் தான் அஞ்சு கோடி ரூபாய் காரில் வந்து இறங்கி கோட் சுட்டு போட்டு ஆடு மாடுகளோடு கேவலமாக ரோட்டில் நின்று சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இதற்கு மாற்றமாக அல்லாட தீன் இஸ்லாம் சிறுநீர் கழிப்பதற்கு முன்பாக கூட அது சிறுநீர் கழிப்பதற்கு தேவையான இடம் தானா தகுதியான இடம் தானா அங்கே சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் இருக்கின்றதா அல்லது வேறு பொருள் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து விட்டு நீங்கள் உட்காருங்கள் பெருமானா சொன்னாங்க அருமை சகோதரர்களே எதற்காக என்றால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்காக ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்காக சுற்றுச்சூழல் சுகாதாரத்தோடு வாழ்வதற்கான வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக அல்லா ரபுல்லால் நம்ம கற்றுக் கொடுத்தது இது அல்லாஹ் நம்ம கற்றுக் கொடுத்த முறை இது இந்த முறையை நாம் விட்டுவிட்டு இன்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற போயிலே முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தினர்கள் அலமதுல்லா இந்த விஷயத்திலே முஸ்லீம்களை நாம் நூற்றுக்கு நூறு சந்தோஷமாக சொல்லலாம் நூற்றுக்கு நூறு முஸ்லீம்கள் சரியாக இருக்கிறார்கள் ஆடு மாடுகளைப் போல நாய் பன்றிகளைப் போல கேவலமாக சிறு கழிப்பதிலே சாலையிலே சுத்தமான முறையிலே பள்ளிவாசலுக்கு சென்று அதற்கென்று இருக்கக்கூடிய கழிவறையிலே அதாவது தன்னுடைய வீட்டுக்கு சென்று அதற்கென்று இருக்கக்கூடிய கழிவறையிலே சன்னி செய்வதற்கு சுத்தம் இருக்கக்கூடிய நிறத்தை சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையிலே எல்லாவற்றையும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி அல்லாஹ் ரசூல் சல்லா சொன்ன முறைப்படி தான் முஸ்லீம்கள் பின்பற்றுகிறார்கள் ஆனால் பெரிய முசீபத் என்னவென்றால் தாங்கள் பின்பற்றக்கூடிய இந்த அற்புதமான கலாச்சாரத்தை உலகத்திற்கு பறைசாற்ற மறந்துவிட்டார்கள் உலகத்திற்கு சொல்ல மறந்து விட்டார்கள் உங்களுடைய கலாச்சாரம் நாலு கோடி ரூபாய் காரில் ஏறி வந்து நீங்கள் கோட்டு சுட்டோட வந்து ரோட்டில் ஆடு மாடு பெய்வதை போன்று சிறுநீர் கழிப்பது ஒரு கலாச்சாரம் அல்ல அந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் இந்த உலகத்தை சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு வாழ்வதற்காக நம்ம கற்றுக் கொடுத்த இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்ல நாம் தவறிவிட்டோம் மறந்துவிட்டோம் அதனால் தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி முஸ்லீம்கள் சரியாக இருந்தாலும் கூட மற்ற மக்கள் செய்யக்கூடிய இந்த சுகாதார சீர்கட்டினால் இந்த கலாச்சார சீரழிவினால் உலகமே மாசுபட்டு போகக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல சகோதரர்களே கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மலஜலத்தில் மட்டுமல்ல மலஜலத்தில் மட்டுமல்ல பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சில் துப்புவது கூட எச்சில் துப்புவது கூட என்றால் எச்சில் மூலமாக கிருமிகள் பரவலாம் ஜேம்ஸ் உருவாகலாம் அந்த கிருமிகள் அது நோயை உருவாக்கலாம் என்று சொல்கிறார்கள் எச்சில் மூலமாக கிருமிகள் வருகின்றன அந்த கிருமிகள் வந்து நோய்கள் வருகின்றன என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் அது நேரடியாக அந்த எச்சில் நோய் பல ஜெம்ஸ் போய் பரவுமா தொத்து நோய் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் நான் அதற்குள் செல்லவில்லை எச்சில் துப்புவதனால் எச்சிலில் இருக்கக்கூடிய அந்த சளியிலிருந்து அதிலிருந்து வரக்கூடிய ஜெம்ஸ்னால கிருமிகளால் நோய்கள் பரவுகின்றன இந்த எச்சில் துப்பக்கூடிய விஷயத்தில் கூட அல்லாஹ் ரசூல் சல்லாஸ் அற்புதமான ஒரு கலாச்சாரத்தை உலகத்தை கற்றுக் கொடுத்தார்கள் கண்ட இடத்துல எச்சில் துப்பாதீங்க கண்ட இடத்துல துப்பாதீங்க நீங்கள் துப்புவதற்கு முன்னால் ரசூலா சொன்னாங்க மண் மண் பசக்க துஜாகல் காபா யார் காபாவுடைய திசையை நோக்கி எச்சில் துப்புகிறாரோ ஜா யோமல் கியாமத்தி ஓ துஃப்லுஹு பைன ஐநேஹி அவர் மறுமையிலே வரும்பொழுது அவர் துப்பிய எச்சில் அந்த சளி அவருடைய நெத்திக்கு இடையில் இரண்டு கண்களுக்கு மத்தியில் வழிந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார் காபா இருக்கக்கூடிய திசையில கிப்லா திசையில யார் எச்சில் துப்புகிறாரோ அந்த எச்சில் எப்படி வரும் ஜா யோமல் கியாமா ஓ துஃப்லுஹு பைன ஐநேஹி அவர் ரெண்டு கண்களுக்கு மத்தியில் நெத்தியிலிருந்து அந்த எச்சில் வழிந்த நிலையில் அந்த சளி வழிந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார் நபிசலாம் சொன்னாங்க இதில் சகோதரி நாம் கவனிக்க வேண்டும் ஒன்று கிப்லாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கிப்லாவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்லா சொல்ல ஒமான் யார் அல்லாவுடைய அத்தாட்சிகளை மதிக்கின்றார்களோ ஒமையு அர்திமின் ஷாயிரில்லா ஃபைன்னஹாமின் தக்குவல் குழு அல்லாவுடைய அத்தாட்சிகளை யார் மதிக்கிறார்களோ அது அவருடைய இறையலட்ச இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்டது தக்குவாவோடு சம்பந்தப்பட்டது அல்லா நான் குரானிலே கிபிலா என்பது காபா என்பது அது ஒரு கண்ணியத்திற்குரிய அல்லாவுடைய அத்தாட்சி அதை கண்ணியப்படுத்த பூமியினுடைய கடமை ஆகவே கிப்லாவை முன்னோக்கி எச்சில் துப்பாதீர்கள் என்பது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உண்மை இது ஒன்று கிப்லாவினுடைய திசையை காபத்துல்லாவுடைய திசையை மரியாதை செய்வது கண்ணியத்தைப்படுத்துவது இதில் இன்னொரு உண்மை அடங்கியிருக்கிறது எச்சில் துப்புவதற்கு முன்பாக நம்ம கிப்லாவை பார்க்கும் பொழுதே கிபிலா முன்னோக்கி துக்கும் பொழுது உடனே ஞாபகத்துக்கு வந்துடும் சச்சா கண்ட இடத்துல துப்புறமே கிபிலா துப்புறது ரசோல்லா எச்சரிச்சிருக்கிறாங்க அப்போ கிபிலா பக்கம் துப்பக்கூடாது வேற எங்கே துப்பலாம் என்று மாற்று திசையை நோக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஓட ஆரம்பித்து விடும் ஆஹா கண்ட இடத்துல துப்பக்கூடாது துப்புவதற்கென்று என்ன திசை இருக்குது அங்கே போய் துப்புவோம் துப்புவதற்கென்று எங்கே இடம் இருக்குது அங்கே போய் துப்புவோம் ஆக எச்சில் துப்புவதற்கு முன்பாக கண்ட இடத்தில் துப்பிவிடக் கூடாது என்பதற்காக பெருமானாசை எச்சரிக்கிறார்கள் கிபிலாவை கவனித்துக் கொள்ளுங்கள் கிபிலா திசையை நோக்கி துப்பாதீர்கள் என்று சொன்னதன் பொருள் என்ன அப்படி கிபிலா திசையை தேடும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் கண்ட இடத்தில் துப்பக்கூடாது அதற்கென்று இருக்கக்கூடிய இடத்தில் துப்ப வேண்டும் ஒரு முறை ரசூலுல்லாய் சல்லல்லாச்சு பள்ளிவாசலுக்குள் வருகின்றார்கள் சஹாபாக்கெல்லாம் உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சிவட்டிலே பார்த்தால் ஒரு யாரோ துப்பிய எச்சி சளியோடு அப்படியே காய்ந்திருக்கின்றது காய்ந்தும் காயாமல் அறகுறையாக சுயரில் இருக்கிறது ரசூல்லாசன் வந்தோட பார்த்தாங்க பார்த்து இது யார் தப்புனது இப்படி அறிவில்லையா உங்களுக்கு இது பள்ளிவாசலாச்சே கொஞ்சம் கூட சுத்தம் இப்படிலாம் ரசூலா கண்டிக்கலை சஹாபாக்கெல்லாம் ரசூலோட வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க பெருமானா சல்லல்லாத்திர பார்வை அந்த எச்சில் மீது பட்டுவிட்டது நேராக ரசூல்லாசன் போனாங்க போன ஒரு சின்ன குச்சியை எடுத்து அந்த சளியை சுரண்டாங்க தங்களுடைய கையால் வெளியே தூக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து சபையில் உட்காந்தாங்க இதற்கு பிறகு எந்த சஹாபியாவது அப்படி துப்புவார்களா துப்பதற்கு மனம் வருமா இந்த உலகத்திற்கு என்ன உணர்த்தினார்கள் சுத்தத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை கண்ட இடத்தில் எச்சில் துப்புவதை பெருமானாசாரத்தை கண்டிப்பாக எப்படி கண்டித்தார்கள் அவர்கள் கையால் அந்த குச்சியால் சுரண்டி தூரமாக்கி விட்டு சுத்தமாக்கி விட்டு அதற்கு பிறகு சபையில் வந்து உட்கார்ந்தார்கள் சஹி முஸ்லீம்லையும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் இது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த விஷயங்களை முஸ்லீம்களாகிய நாம் பின்பற்றுகிறோம் அலமதுல்லா அதில் மாற்று கருத்து அல்ல அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்முடைய கடமை மலஜலம் கழிக்கும் பொழுது கூட ரசூல்லாய் சல்லா அலுவலமுடைய ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கித்தாபுல் ஹலா கித்தாபு தஹாரத்திலே பாபுல் ஹலா என்று எல்லா கித்தாபுகளும் முஸ்லீமிலே புகாரிலே அபுதாவதில் திருமதியிலே எல்லா கித்தாபுகளிலும் மலஜலம் கழிப்பதை பற்றிய பாடம் என்ற தலைப்பில் ஒரு பதினஞ்சு இருபது அதிசம் இருக்கும் வெறும் மலஜலம் கழிப்பது சம்பந்தமான மட்டும் எப்படி சுத்தம் பண்ணணும் ஏன் சுத்தம் பண்ணணும் அல்லா ரபுல்லாலமீன் மஸ்ஜிது குபா நாம் கேள்விப்பட்டிருப்போம் மக்க மதினாவிலே குபாவாசிகளை பற்றி திருக்குறளில் சொல்லும் பொழுது அந்த குபா பள்ளியை பற்றி அல்லாஹ் வர்ணித்து விட்டு இல்லை மஸ்ஜிதன் உசிசால தக்குவா தக்குவாவை அஸ்திவாரமாக விட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்றெல்லாம் அல்லாஹ் சிலாகித்து விட்டு அடுத்த வார்த்தை அந்த குபா வாசிகளை பற்றி அல்லாஹ் சொன்னான் ஃபீஹி ரிஜாலி யுஹைபுன தஹரோன் அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தத்தையே விரும்புகிறார்கள் பரிசுத்தவான்கள் அவர்கள் என்று அல்லாஹ் வர்ணித்தான் சிலாகித்தான் இதை பார்த்து நபிசல்லா அலுவலம் அந்த குபாவாசிகள்கிட்ட கேட்டாங்க என்னப்பா இது அல்லாஹ் உங்களை பற்றி இப்படி சிலாகி சொல்கிறானே இங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சுத்தமாக இருப்பதை எப்பொழுது விரும்புகிறாங்க அல்ல சொல்கிறானே அப்படி என்னப்பா நீங்கள் சுத்தத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி என்ன சுத்தத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அந்த குபாவாசிகள் சொன்னாங்க யாரை சொல்லலாம் எங்கள் அரபு மக்களுடைய வழமை என்னன்னு சொன்னால் பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்கள் தண்ணீர் வசதி கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சிறுநீர் கழித்து விட்டு தண்ணீர் கிடைக்காதனால இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் மண் கட்டியை வைத்து சுத்தம் செய்வார்கள் மண் உருண்டை காய்ந்த களிமண் உருண்டையை வைத்து அது சிறுநீரை உறிஞ்சி சுத்தமாக்கிடும் சுத்தம் செய்யக்கூடிய பழக்கம் அரபு மக்கள் எல்லாருடைய பழக்கம் ஆனால் நாங்கள் அந்த மண் கட்டியை வைத்து சுத்தம் செய்த பிறகு தண்ணீரும் ஊட்டி சுத்தம் செய்வோம் இது எங்களுடைய பழக்கம் பாருங்க இது சாதாரண கேரக்டர் சிறுநீர் கழித்து விட்டு மண் கட்டியை வைத்து சுத்தம் செய்த பிறகு கொஞ்சம் தண்ணீரையும் ஊற்றி சுத்தம் பண்ணுவது என்பது அந்த ஊர் மக்களுடைய கேரக்டர் இந்த சுத்த விஷயத்தில் அவர்கள் கடைபிடித்த இந்த ஒழுக்கம் அல்லாவுக்கு எவ்வளோ பிடித்தமானதாக ஆயிடுச்சு பாருங்க தன்னுடைய குரானிலே கியாமத்து நாள் வர வரக்கூடிய மக்கள் சுத்தத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் இந்த சம்பவத்தை பற்றி பேச வேண்டும் இந்த சமுதாயத்தை பற்றி பேச வேண்டும் ஒரு சின்ன மொஹல்லாவில் வசித்த ஒரு சிறிய குடும்பத்தை பற்றி பேச வேண்டும் என்று அல்லா ரபுல்லாலமேன் அவருடைய சுத்தத்தை பற்றி தன்னுடைய திரு திருக்குறளை சிலாகித்து கூறிவிட்டான் ஆக அருமைக்குரியவர்களே அந்த அளவுக்கு சுத்தத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்லாடைய மார்க்கம் அதனால தான் பெருமானா செல்லலாம் சொன்னார்கள் இத்தக்குள் லானின் சாபத்திற்குரிய ரெண்டு காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒன்று பாதைகளில் மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளிலே மலஜலம் கழிப்பவன் இன்னொருவன் நீர்நிலைகளிலே மலஜலம் கழிப்பவன் மக்கள் புழங்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு பக்கத்திலே மலஜலம் கழிப்பவன் இன்னொரு மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில் மலஜலம் கழிக்கக்கூடியவன் அதை பார்க்குறவன் பூரா எரிச்சப்பட்டு பத்துவா பண்ணுவானா இல்லையா ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அப்படி நடு ரோட்டில் அவனோ மலம் கழிஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறான் பார்த்தவொன்னே ஆ எவ்வளோ அறிவாளி எவ்வளோ அற்புதமான மனுஷன் பாராட்டுமா முகத்தை சுருக்கி எந்த அறிவு கட்ட மூதேவி முசிபத்து பிடிச்சோம் இப்படி திட்டுவோமா இல்லையா அதே மாதிரி மக்கள் நீர் பரவக்கூடிய நீர்நிலை அதுக்கு பக்கத்தில் மலை ஜலம் கழிப்பது அருமை சகோதரர்களே இது எவ்வளோ பெரிய பாவத்திற்குரிய விஷயம் எத்தனை பேருடைய பத்வாய் வாங்கக்கூடிய விஷயம் பெருமானா சொல்லாசி எச்சரித்தார்கள் இவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை சொல்லியிருக்க இதையெல்லாம் கவலைப்படாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சி இல்லை அந்த ஊருக்கு நீர்நிலை தண்ணி தரக்கூடிய நீர்நிலையாக இருக்கும் அந்த நீர்நிலையில் தான் மாட்டை கொண்டு குளிப்பாட்டிட்டு இருப்பான் எரும மாட்டை குளிப்பாட்டுவான் அது மேலே உள்ள சேலை போது அந்த நிலை இதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் கிடையாது உள்ளூர் நகராட்சி எந்த கவலையும் கிடையாது லாரியை கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு இருப்பான் எங்கே ஆற்றுக்குள்ளே இறக்கி மக்கள் குடிக்கிற ஆற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறக்கி அரசாங்கம் நினச்சா தடுக்க முடியாதா இது மக்களுக்கு சுத்தமான சுகாதார நீர் கிடைக்க வேண்டுமே அல்லாஹ் கொடுத்த அற்புதமான மழை நீர் ஆயிற்று இந்த நீரை மக்கள் பருக வேண்டுமே இதில் கொண்டு வந்து ஆட்டு மாட்டை கழிக்கிறான் அவனும் கழுவிட்டு போகிறான் லாரியை கொண்டு கழுவுறான் இப்படி அசிங்கமான காரியத்தை பண்ணுகிறார்களே என்று அரசாங்கங்கள் இதற்கு நடவடிக்கை இருக்குமா என்றால் அரசாங்கங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏண்டா அவங்களுக்கு இஸ்லாமிய நாகரிகம் தெரியாது இஸ்லாமிய கலாச்சாரம் தெரியாது மக்களை ஆள்வதற்கு தேவையான இந்த சுகாதாரத்தை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை ஆரோக்கியத்தை பற்றியும் இல்லை என்றால் இன்னைக்கு மாசுபடக்கூடிய மாசுபடுவதற்கு காற்றை அசுக்கமாக்கக்கூடிய மிக மிக மோசமான காரணம் என்றால் பட்டாசு வெடிப்பது அத்தனை அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் வன்மையாக கண்டிக்கிறார்கள் பட்டாசு வெடிப்பது மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும் மக்களுக்கு சுகாதாரத்தை கெடுக்கும் மக்களுக்கு காசு நோய் ஏற்படுத்தும் புற்றுநோய் ஏற்படுத்தும் அத்தனை பேருக்கு அது கதறாங்க இந்த அரசாங்கத்தின் காதுகளில் போறதில்லை ஏன்னா இவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை எக்கடா கெட்டு போ என் பாக்கெட் ரொம்பனா போதும் ஆகவே இதெல்லாம் அரசாங்கங்கள் செஞ்சுட்டு போட்டோம் மாசு எதை இதெல்லாம் அரசாங்கங்கள் தவிர்க்க வேண்டுமோ பாதுகாக்க வேண்டுமோ அதை அரசாங்கங்கள் செய்வதில்லை ஆனால் அல்லாவுடைய அடியார்களாகிய நாம் சுத்தத்தை பேணுவதிலும் சுகாதாரத்தை பேணுவதிலும் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதிலும் மாசுபடாமல் பாதுகாப்பதிலும் நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வோம் வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை எந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சுகாதாரமான சுற்றுச்சூழலோடு எந்த விதமான மாசு இல்லாமல் எந்த விதமான நோய்டோடு இல்லாமல் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் நம்முடைய மர்மையின் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமாக்கி வைப்பானாக பாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ